மீது கடமை தராவிய தொழுகை நம் மீது நஃபீலானது உபரியான விஷயம் அலமதுல்லா நாம் நேரத்துடன் அதிகப்படியான முசல்லீன்கள் நேரத்துடன் தொழுகை இஷாவுடைய தொழுகையை பெறுவதற்காக முயற்சி செய்து வந்து விடுகின்றோம் ஆனால் சிலர் பழக்கமாக இருக்கின்றது சிறு தராவிய தொழுகுதான் இருக்கின்றதே அதை நாம் இரண்டு ரக்கா தொழுதுவிட்டு மீதும் இரண்டு அதையும் நாம எழுந்து நின்று தொழுது கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டு இதே ஒரு பழக்கமாக இருக்கின்றது அனுமதிக்கப்பட்டது இப்படி இமாமு நஃபில் தொழுகை தொடக்கூடியும் பொழுது ஃபரதான நபர் அவருடைய பின்னால் தொழுவது அனுமதிக்கப்பட்டது ஆனால் இதனால இதுவே ஒரு பழக்கமாக இருக்கும் பொழுது அந்த ஃபரதான இஷாவுடைய முக்கியத்துவம் அங்கு மறைகின்றது அந்த மனிதன் என்ன நினைக்கின்றான் சரி ஒன்றும் இல்லை இஷா தொழுகை இல்லைன்னா ஜமாத் கிடைக்கலன்னு நான் வந்து சேர்ந்து தொழுத்துடுவேன் அங்கு அனுமதிக்கப்பட்டது ஆனால் அது ஒரு பழக்கமாக இருக்குமே ஆனால் அதனுடைய கண்ணியம் அதனுடைய மதிப்பு குறைந்துவிடும் இஷா ரமதானுக்கு பிறகு என்ன ஆகும் அதே நிலை தான் ஏற்படும் இஷாவை புறக்கணிக்கக்கூடிய நிலை அந்த ஜமாத்தை விடக்கூடிய நிலை ஏற்படும் ஆக சொல்லக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டக்கூடிய விஷயம் ஆம் ஒரு நாள் இரண்டு நாள் நமக்கு தாமதமாகும் பொழுது நாம் சேர்ந்து தராவியுடன் நாம் சேர்ந்து இரண்டு ரக்கா தொழுது கொண்டு அதற்கு பிறகு எழுந்து நாம் இரண்டு ரக்கா தொடர்ச்சியாக செய்து கொள்வது அனுமதிக்கப்பட்டது ஆனால் இதுவே நாம் தொடர்ச்சியாக செய்யக்கூடாது இதை நாம் நினைவு கொள்ள வேண்டும் ஏனென்றால் அல்லாஹுவிடம் அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைவது எதுவென்றால் அறதான அமல்களை கொண்டுதான் அல்லாஹு தாலா தன்னுடைய ஹதீசு குதிசியில் சொல்லும் பொழுது என்னுடைய அடியான் என்னிடம் என்னுடைய நெருக்கத்தை அடைகின்றான் எந்த விஷயத்தில் மிம்மஃப்தரத்துஹு அலை எந்த விஷயத்தை நான் பரதாக்கினேனோ அதை கொண்டு என்னுடைய என்னுடைய நெருக்கத்தை அடைகின்றான் அதற்கு பிறகு உபரியான அமல்களை நஃபீலான உமல்களையும் செய்து கொண்ட நிலையில் என்னுடைய நெருக்கத்தை எவ்வளவு அடைகின்றான் என்றால் நான் அவனுடைய நான் அவனை நேசிக்க ஆரம்பித்து விடுகின்றேன் என்ற அந்த நீண்ட ஹதீஸை நாம் பார்த்தோம் ஆக இந்த விஷயத்தை நினைவு கொள்ளும் இரண்டாவது நினைவூட்டக்கூடிய விஷயம் நம்முடைய முசல்லி நம்முடைய சகோதராக இருந்த ஹாஜா பாய் ரஹிமஹல்லா அல்லாஹால அவர்களுக்கு அவருடைய கருணையை கொண்டு அவங்களை மன்னித்து சொர்க்கத்தில் சிறந்த இடத்தை கொடுப்பானாக நமக்கூட தராவி தொழுகை தொழுதுவிட்டு சஹருக்காக ஏற்பாடு செய்து கொடுவதற்காக அவர் செல்லும் பொழுது விபத்தில் ஏற்பட்டு விபத்தில் ஏற்பட்டவருக்கு இன்று காலமானார் ஜனாதா தொழுகையும் இங்கு அசகுடைய நேரத்தில் தொழப்பட்டது இந்த சம்பவம் எல்லாருக்கும் இந்த மரணம் என்பது எல்லாருக்கும் வரக்கூடியது ஆனால் சற்று சிந்தித்து பாருங்கள் சிலருக்கு ரமதானுடைய பாக்கியமே கிடைக்கல சிலருக்கு ரமதானுடைய பிறை தெரிவதற்கு முன்னாலே அவருக்குடைய மரணம் வந்துவிட்டது அதற்கு எடுத்துக்காட்டாக பார்க்கும் பொழுது நம்முடைய மூத்த ஆசிரியராக இருந்த ஷிகார் கேனூர் ரஹிமஹுல்லா அவருடைய நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு இரண்டால் ஒரு ஆலிம் மரணிப்பது என்பது மகத்தான ஒரு நஷ்டம் உம்மத்தினருக்கு அடுத்ததாக பார்க்கும் பொழுது மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய விஷயத்தில் நம்முடைய முசல்லீன்கள் நம்ம கூடி உட்கார்ந்து படிக்கக்கூடியவர்கள் நம்முடன் இருந்து தொழக்கூடியவர்கள் நம்மை சந்தித்து விட்டு சென்ற அந்த நபர் நோன்பை வைக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு அந்த துடிப்பு இருந்தது ஆனால் அல்லாஹுடைய நாட்டம் அல்லாஹ் அவருடைய நேரத்தை நிர்ணயித்தான் ஆக இதை கொண்டு நாம் படிப்பினை பெறுவது நமக்கு எப்பொழுது நேரம் வரும் என்று தெரியாது நமக்கு எப்பொழுது நிர்ணயிக்கப்பட்டது என்றும் தெரியாது ஆக இருக்கும் பொழுதே நேரத்தை இருக்கும் பொழுதே வாய்ப்பு இருக்கும் பொழுது நல்ல மல்களை செய்துவிட்டு அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக அல்லாஹுடைய அருளை பெறுவதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும் கண்டிப்பாக அல்லாஹு தாலாவிடம் நாம் துவா கேட்டும் அல்லாஹு தாலா ஹாஜாபாய் ரஹிமா அல்லாஹ் அவர்களை மன்னித்து அவர்களுடைய அமல்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய சிறு குறை குறைவுகளை அல்லாஹு தாலா அதை மறந் அதை மன்னித்து அல்லாஹ் அவங்களுக்கு சிறந்த கூலி கொடுப்பானாக அவங்களுடைய பெற்று அவங்களுடைய குடும்பத்தினருக்கும் அல்லாஹு தாலா பொறுமையை கொடுத்து அருள்வானாக இணைத்துக்குரியவர்களே அதற்கு பிறகு இன்று நாம் பார்க்கக்கூடிய சுருக்கமான ஒரு விஷயம் குர்ஆனை நாம் சிந்திப்பது ததப்பொருள் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய தலையத்தில் நாம் பார்க்க இருக்கின்றோம் உள்ளத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு தலைப்பு ததப்புருல் குர்ஆன் குர்ஆனை சிந்தித்தல் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த குர்ஆனை நம்முடைய ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு நேரொலிக்காகவும் இந்த உலகத்தில் நீ மனிதனாக எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தரக்கூடிய ஒரு நெறிமுறையாகவும் ஒரு அறிவுரையாகவும் தான் அல்லாஹு தலா இறக்கினான் வேணும் இல்லை என்றால் நபிசல்லா நபிமார்களை அனுப்பிவிட்டு இவர்களை பின்பற்றி செல்லுங்கள் என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் அல்லாஹூ தாலா வேதங்களை இறக்கினான் என்றால் எதற்காக மக்கள் இதை கொண்டு ஒரு கைடாக அவர்களுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹு தல வேதத்தையும் இறக்கினான் அதை எப்படி புரிந்து அமல்படுத்த வேண்டும் என்பதற்காக நபிமார்களையும் அனுப்பி அந்த நபிமாரை பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டத்தையும் அமைத்தான் இதெல்லாம் எதற்காக மனிதன் அந்த இறக்கப்பட்ட வேதத்தில் சிந்திக்க வேண்டும் அதை சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதற்காக தான் ஆகையால் தான் ரமதானுடைய மாதத்தில் இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது நாம் அனைவருக்கும் தெரியும் மற்ற வேதங்களைப் போல இந்த குர்ஆன் ஒரே ஒரேடியாக ஒரே நேரத்தில் இறக்கப்பட்டது கிடையாது கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று வருடங்களானது இந்த முழுமையான முப்பது ஜூஸ் நூற்றி நாற்பத்தி நூற்றி பதினான்கு அத்தியாயம் சூறாக்கள் இறங்கியது இருபத்தி மூன்று வருடங்கள் ஆனது ஏன் இவ்வளவு தாமதம் என்று பார்க்கும் பொழுது அல்லாஹு தாலா ஒவ்வொரு நேரத்திலும் சம்பவம் ஏற்படும் பொழுது அல்லது தேவைப்படும் பொழுது அல்லாஹு தாலா அந்த ஆயத்தை அந்த வசனத்தை இறக்கி மக்களுக்கு அங்கு அறிவுரை கொடுக்கின்றான் அப்போ நமக்கு இது அன்புக்குறதிலே இது ஒரு மெசேஜ் இது ஒரு கடிதம் இது ஒரு செய்தி அல்லாஹுடைய தரப்பில் அந்த நினைக்க நினைத்து கொள்ளுங்கள் நம்முடைய சகோதரர் நம்முடைய உறவினர் உற்றார் நம் மெசேஜை வாட்ஸ்அப்பில் அனுப்பும் பொழுது சவுண்டு வந்தவுடனே நாம் தூங்கி கொண்டிருந்தாலும் பிஸியாக இருந்தாலும் சரி என்னதான் அனுப்புனாரு என்று பார்க்கலாம் என்ற அந்த உணர்வு நமக்கு இருக்கும் அது எனக்கும் இருக்கு எல்லாருக்கும் இயல்பான ஒரு விஷயம் என்றால் நாம் இதில் முழுமையாக மூழ்கி இருக்கின்றோம் சவுண்டு கேட்ட உடனே திரும்பி பார்க்கக்கூடிய அந்த திசை திரும்புகின்றது அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு நேர்வழிக்காகவே தான் இந்த வேதத்தை இறக்கினார் இது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் அல்லாஹ் நேர்வழியை நேர்வழியாக அமைத்திருக்கின்றார் என்றால் இதில் சொல்லப்பட்ட செய்திகளை சிந்திக்க வேண்டும் வெறுமனே நாம் திலாவாத் செய்வதோ வெறுமனே நாம் திலாவாத்தை கேட்பது என்பது முழுமையான நன்மை நமக்கு அல்லது முழுமையான மாற்றங்கள் நமக்கு வராது மாறாக அதை நாம் கேட்டதுடன் நாம் ஓதுவதுடன் அதில் என்ன சொல்லப்பட்டது என்ற சிந்தனை நாம சிந்திக்க வேண்டும் ஆகையால் தான் அந்த குர்ஆனை அல்லாஹர் இறக்கும் பொழுது ரமதானுடைய மாதத்தில் இறக்கக்கூடிய அந்த வசனத்தில் நாம் தெரியும் ஷஹர் ரமதான் அல்லது உன்சிலஃபீல் குர்ஆன் இந்த ரமதானுடைய மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது குர்ஆனுடைய ஆரம்பம் ஆனது ஹுதல்லின் நாசி வபையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான் இதில் மக்களுக்கு நேர்வழி உள்ளது ஹிதாயத் உள்ளது பிறகு இதில் அசத்தியத்தையும் சத்தியத்தையும் பிரித்து பார்க்கக்கூடிய பிரித்து காண்பிக்கக்கூடிய அத்தாட்சிகளும் இதில் இருக்கின்றது என்று அல்லாஹ் ரபுல்லாலுமே சொல்லிய திருமறையை பற்றி திருக்குர்ஆனுடைய தன்மையை பற்றி கூறியிருக்கின்றால் நாம் இந்த விஷயத்தை சிந்திக்க வேண்டும் அன்புக்கிறர்களே என்ற அல்லாஹு தாலா எத்தனையோ ஆயத்துக்களை இறக்கி பிறகு அதை வர்ணித்த பிறகு நீங்கள் சிந்திப்பதில்லையா நீங்கள் அதை கொண்டு நீங்கள் படிப்பினை பெறுவதில்லையா அறிவுள்ளோருக்கு அதில் சிந்தன் அதில் அதில் உபதேசம் இல்லையா என்று அல்லாஹ் ஏன் கேட்கின்றான் நாம் சிந்திப்பதற்காக நாம் அதிலிருந்து படிப்பினை பெறுவதற்காக இல்லை என்றால் அன்புக்குறர்களே நாம் விலங்கு விட விலங்கு விலங்குகள் விட மிக கேடு கட்ட ஒரு நிலையாக இருப்போம் அல்லாஹுடைய பார்வை என அல்லாஹு தாலாவுடைய வேதத்தையும் மற்றும் அவனுடைய அத்தாட்சிகளை புறக்க புறக்கணிக்கக்கூடியவன் அவனுடைய நிலையா என்ன உலாய்க்குக்கல் அண்ணா அவர்கள் கால்நடைகள் பல்கும் அவள் இல்லை இல்லை அதைவிட மோசமான ஒரு நிலை ஆக ஒரு ஆணை ஓதும் பொழுது அதில் என்ன சொல்லப்பட்டது என்ற அர்த்தத்தை உணர வேண்டும் ஒரு நாள் நாம் உட்கார்ந்ததை ஓதும் பொழுது பத்து லைனை ஓதுறோம் என்றால் அந்த அஞ்சு லைனை வந்து இருக்கக்கூடிய அர்த்தத்தை உணர்ந்து அதை தனிமையில் உட்கார்ந்து அதை படிக்கும் பொழுது கண்டிப்பாக நாம் அறியாமலே நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் வரும் என்றால் அது அப்படிப்பட்ட தாக்கமுள்ள அந்த வேதமாக இருக்கின்றது எத்தனையோ சகாபாக்கள் இருக்கட்டும் அவர்களுக்கு பிறநாள் வந்த நல்லோர்கள் இருக்கட்டும் அவருடைய வாழ்க்கை எல்லாம் எது மாற்றியது உமர் ரதி அல்லா அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை சுபான் அல்லா இந்த குர்ஆன் நாம் மிக கேடுகட்ட ஒரு சமுதாயமாக இருந்தோம் இழிவுபட்ட ஒரு சமுதாயமாக இருந்தோம் இந்த இஸ்லாத்தை கொண்டுதான் நமக்கு கண்ணியம் மரியாதை அனைத்துமே கிடைத்தது அல்லாஹ் அதே போல நாம் உமர் ரதி அல்லாவுடைய இஸ்லாத்துடைய வாழ்க்கையை பார்த்துக் கொள்ளுங்கள் அவர் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அதே போல மற்ற சஹாபாக்களுடைய இஸ்லாமிய <clears throat> இஸ்லாத்தின் ஏற்றுக்கொண்ட வார்த்தை அனைத்து சகாபாக்களும் அனைத்து நபர்களும் குர்ஆனை ஓதும் பொழுது அதில் புரிந்து அதை சிந்தத்தின் தான் அதை அவர்கள் என்ன செய்தார்கள் சிந்தித்ததால் தான் அதை அவர்களுடைய மனசில் பதிந்தது தான் அதனால தான் நாம் நம்முடைய நாம் குர்ஆனை ஓதும் போதும் பொழுது நாம் அதை சிந்திக்க வேண்டும் அதில் என்ன சொல்லப்பட்டது என்ன வார்த்தைகள் என்னுடைய ரப்பு எனக்கு என்ன செய்தியை கூறுகின்றான் என்று அந்த உருத்தல் அந்த துடிப்பு இருக்க வேண்டும் என்பவர்களே அதை அப்படி நாம் செய்தோம் என்றால் கண்டிப்பாக நமக்கு இது ஒரு நம்முடைய வாழ்க்கையுடைய திருப்புமுனையாக இருக்கும் இது நமக்கு நேர்வழியாக இருக்கும் நமக்கு நேர்வழி காட்டக்கூடியதும் நேர்வழியை நிலையாக வைக்கக்கூடிய ஒரு வேதமாக இருக்கும் இல்லை என்றால் நபிமார்கள் நபி அல்லாஹு தாலா நபியை பற்றி சொல்லும் பொழுது ஒரு நபி கூறினார்கள் யா கௌமி وقال الرسول يا ربي إن قوم اتخذوا هذا القرآن مهجورا ஒரு தூதர் கூறுவா கூறினார் அல்லாஹ்வே என்னுடைய இரட்சகனே இந்த குர்ஆனை மக்கள் மிகவும் ஒரு ஓதக்கூடியதோ அல்லது மேலோட்டமாக தான் அதை வைத்துக் கொண்டார்கள் புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் உண்மையாக அதில் சொல்லப்பட்ட செய்தியை அறிவதில்லை அதில் சிந்திப்பதில்லை பார்க்கின்றோம் சமுதாயத்தில் குரானுடைய அந்தஸ்து கண்ணியம் எவ்வளவு இருக்கின்றது என்றால் அதை நாம பட்டாடையில் சுற்றி மேலே வைத்து விடுகின்றோம் ஏன் திரும்ப அதை படிக்க கூடாது அப்போ நம்ம வேதத்திற்கும் மற்ற மாற்று மதத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய இருக்கக்கூடிய புத்தகம் அவர்களுடைய இந்த புனித புத்தகம் என்று சொல்லக்கூடிய இரண்டுத்திற்கும் என்ன வித்தியாசம் இருவரும் ஒரு டிஸ்டிக்காகவோ அல்லது அதிலிருந்து ஒரு பறக்கத்து கிடைக்கும் என்பதற்காக தான் செய்யக்கூடியதாக இருக்கின்றது இதுதான் அல்லாஹ் நபி சொல்லா அலிசன் இங்கு ஒரு நபியை பற்றி அல்லாஹ் கூறுகின்றார் அவர் தன்னுடைய சமுதாயத்தை பற்றி அவர் கவலை கொண்டு கூறுகின்றார் என்னுடைய சமுதாயம் இந்த குர்ஆனை விருக்க இது என்ன வந்து புறக்கணிக்கக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள் என்ன அர்த்தம் நம்ம இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது அதிகமாக குரானை மரணம் செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றாங்க அதிகமாக மானம் செய்யக்கூடியவங்க இருக்கின்றார்கள் அதிகமாக ஓதக்கூடிய இருக்கின்றார்கள் ஆனால் ஏன் இந்த ஆயத்திருக்கின்றது புறக்கணிக்கப்படுகின்றது என்றால் உண்மையான அது எதற்காக இறக்கப்பட்டதோ அதில் சிந்திப்பது கிடையாது அதில் அமல்படுத்துவது கிடையாது ஆக நாம் இந்த விஷயத்தில் சிந்திக்க வேண்டும் உண்மையாக நாம் குறிப்பாக நம்முடைய இதயங்கள் கடுமையாக இருக்கின்றது கசடுத்தனம் நிலைமை இருக்கின்றது மிகவும் கடுமையான நிலை இருக்கின்றென்றால் மக்கி சூறாவை ஓதட்டும் மக்கி சூறா குர்ஆன் ஹிஜ்ராவுக்கு முன்னால் ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறக்கப்பட்ட எல்லா மக்கி சூறாவும் நாம் ஓதும் பொழுது சுஹான் அல்லா அங்கு நாம் நம்மையே மறந்த நிலையில் இருக்கும் கண்டிப்பாக உட்கார்ந்து ஒரு நாள் அதை பற்றி நீங்கள் உறக்கமாக சப்தமாக ஓதி பாருங்கள் அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக நம்முடைய மனசை வந்து அங்கு தூங்கி கொண்டிருக்கக்கூடிய அல்லது துருப்பிடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனசை அது சீர்படுத்தும் சுஹான் அல்லா சரஃபு சாலினுடைய சம்பவத்தை இரண்டு விஷயத்தை நான் தெரியப்படுத்து முதல் விஷயம் புதையல் இபின் ஐயாத் ரஹிமஹுல்லா நம்ம அனைவருக்கும் தெரியும் காவி ஐயாத் என்றாலே பிரபலமான ஒரு ஜட்ஜு பிரபலமான ஒரு தீர்ப்பளிக்கக்கூடிய ஒரு அறிஞர் காவி ஐயா அல்லாஹு தாலா இவருக்கு இவ்வளவு கல்வியை கொடுத்தான் என்றால் இவர் என்ன தீர்ப்பளிக்கின்றாரோ அது மார்க்கத்தின் அடிப்படையில் தெளிவாக அப்படியே இருக்கும் அரசர்களும் இவர்களிடமிருந்து நின்று பேசுவதை கொண்டு அஞ்சுவார்கள் அப்படிப்பட்ட அவருடைய நிலை அவருடைய வாழ்க்கை எப்படி மாறியது அவர் உண்மையில் பார்க்கும் பொழுது இந்த பதவி வருவதற்கு முன்னால் அவர் நீதிபதி ஆவதற்கு முன்னால் அவர் ஒரு கொள்ளையனாக இருந்தார் அவர் எப்படிப்பட்ட என்றால் கூட்டம் கூட்டமாக வழிபோக்கர்களை அவர்கள் திருடக்கூடியவரும் கொள்ளடிக்கக்கூடிய நிலை இருந்தது குத்தாத் என்று சொல்லப்படும் வெளியே பயணத்தில் செல்லும் பொழுது ஒட்டுமொத்தமாக அவரை கொள்ளையடித்து கொன்று விடுவார்கள் அந்த நிலையிலிருந்து அந்த நேரத்தில் ஒரு நேர் ஒரு ஒரு வேலையில் அவர் வீட்டில் ஒரு வீட்டில் மேல் ஏறி திருடுவதற்கோ அல்லது இதற்காக செல்லும் பொழுது அங்கு ஒரு பெண் குர்ஆனை ஓதுகின்ற குர்ஆனை கொண்டிருக்கின்றார் அந்த ஆயத்தவருடைய காதில் பதி பதிவாகின்றது அலம் யஹனின் அல்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபஹும் என்ன இன்னும் நேரம் வரவில்லையா மனித ஈமான் கொண்டவர்களுக்கு அவருடைய இதயங்கள் நடுங்க வேண்டும் என்ற அந்த நிலை வரவில்லையா அல்லாஹுடைய ஆயத்து கேட்டவுடனேயே என்று சொல்லும் பொழுது ஆல் ஆன் இப்பொழுது இப்பொழுது என்று கூறி அவருடைய வாழ்க்கை மாறியது திருப்பமுனை டேர்னிங் பாயிண்ட் அவருடைய வாழ்க்கையில் யாராவது அவர் அந்த அந்த பா அந்த பாவியான விஷயத்தை விட்டுவிட்டு பாவமான விஷயத்தை விட்டுவிட்டு அவர் மார்க்க கல்வியை கற்று மிகப்பெரிய ஒரு அறிஞராக காவிய ஐயாது என்று சொல்லக்கூடியவராக இருந்தார் அவருடைய மகன் அவருடைய மகன் அல்லாஹு கிபர் ஃபுதைல் ஐயாவுடைய மகன் அலிபின் பின் ஃபுதைல் என்று சொல்லக்கூடிய வாலிபர் அவருடைய மென்மையான இதயம் எப்படி என்றால் அன்புகிறீர்களே அவர் அவர் ஒரு மக்கா மக்கி சூறா ஓதினாள் என்றால் மயங்கி மயக்கம் போட்டு விழுந்து வருவான் அவ்வளவு மென்மையான மிகவும் ஒரு சாஃப்டான கேரக்டருடைய அந்த நபர் அந்த வாலிபன் எப்பொழுது அவர் ஃபஜருடைய தொழுகைக்கு வந்து தன்னுடைய தந்தைக்கு பின்னால் இருப்பாரோ இமாமாக இருப்பார் காவி ஐயா அவர் தான் அங்கே தொழு வைக்குவார் அதற்கு பின்னால் இருக்கும் பொழுது இவர் தந்தை பார்ப்பார் என்னுடைய மகன் வந்து நிற்கிறானா நிற்கிறான் என்றால் சொர்க்கத்தை பற்றி சொர்க்கத்தில் என்னென்ன விஷயங்கள் வர்ணிக்கப்பட்டதோ அதை பற்றி அவர்கள் இருக்கக்கூடிய சூறாக்களை ஓதுவார்கள் இல்லை என்றால் அவர் அந்த அவருடைய மகன் அந்த சஃப் அந்த நாளில் வரவில்லை என்று இருக்கும் பொழுது நரகத்தை பற்றி ஓதக்கூடியவராக இருப்பார் நரக விஷயங்கள் மறுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது அந்த சூறாக்கள் ஓதுவார்கள் அப்போ ஒரு நாள் பார்த்தார்கள் தன்னுடைய மகனை காணவில்லை பள்ளி இந்த அந்த சஃபில் இல்லை சரி என்று என்ன செய்தார் இவர் இவர் மறுமை சம்பந்தப்பட்ட விஷயம் மற்றும் நரகத்தை பற்றிய வேதனைகளை பற்றிய ஆயத்துகள் ஓதும் பொழுது அவருடைய மகன் தாமதமாக வந்து நின்றவர் அந்த ஆயத்தை கேட்டவுடனேயே அங்கே மயக்கம் போட்டு விழுகின்றார் அல்லாஹ் அக்பர் அதற்கு பிறகு சலாமுக்கு பிறகு சொல்லப்படுகின்றது உங்களுடைய மகன் வஃபாத்தாகிவிட்டார் சற்று சிந்து பாருங்கள் சுஹான்லா எப்படிப்பட்ட ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கும் அது எப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும் மனிதன் ஒரு மனிதன் ஒரு வாலிபன் அந்த குர்ஆனுடைய ஆயத்தை உணர்ந்து அது தன்னை அவன் கட்டுப்படுத்த முடியாமல் அவனுக்கு வஃத் ஏற்பட்டது அல்லாஹுக்கு தான் ஆக இந்த விஷயத்தின் அமைப்புள்ள அல்லாஹு தாலா அலமதுல்ல அல்லாஹ் மனிதன் என்பவன் தவறு செய்யக்கூடியவன் ஆனால் அந்த தவறு தொடர்ச்சியாக செய்யக்கூடியவன் தான் அல்லாஹ்விடம் மிகவும் விருக்கக்கூடிய விருக்கத்தக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பான் ஆக நம்முடைய வாழ்க்கையில் நாம் குர்ஆனை ஓதும் பொழுது சிந்தித்து ஓத வேண்டும் அதை அதில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை புரிய வேண்டும் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை செய்திகளை நம்முடைய வாழ்க்கையில் உள்வாங்க வேண்டும் அப்பொழுதுதான் அது ஒரு பலனாக இருக்கும் அது நமக்கு மறுமையில் பரிந்துரையாக இருக்கும் அது நமக்கு மறுமையில் சிபாரிசாக இருக்கும் யா அல்லாஹ் இவன் உலகத்தில் என்னுடைய உரிமையை முழுமையாக கொடுத்தான் அவன் என்னை ஓதினான் என்னை புரிந்தான் அவன் அமல்படுத்தினான் ஆக நீ அவனை கொண்டு பொருந்திக்கொள் கொள் நீ எதுவரை நீ பொருந்திக் கொள்ள மாட்டாயோ நான் பொருந்திக் கொள்ள மாட்டேன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹு தாலா வேதத்துடைய அந்த பரிந்துரையை ஏற்றுக்கொள்வான் ஆக அன்புக்குரிய நம்முடைய வாழ்க்கையில் இந்த நிலை ஏற்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் குர்ஆனை ஓதும் பொழுது நாம் அதை சிந்தித்து ஓத வேண்டும் இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் ரமதான் இருக்கின்றது அலமதுல்லா வாய்ப்புகள் இருக்கின்றது இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொண்டு ஒரு நாளில் நம்மால் முடிந்தது என்றால் ஒரு நாளில் ஒரு பேஜ் பதினைஞ்சு லைனோ அல்லது பத்து லைனோ அல்லது அஞ்சு லைன் நாம் ஆரம்பித்தோம் என்றால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் நாம் எந்த விஷயத்தை இழந்து இருக்கின்றோமோ அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும் மறுமை நாளில் அல்லாஹ் முன்னால் இருக்கும் பொழுது அல்லாஹ் நம்மிடம் கேள்வி கேட்டான் உன்னுடைய ஆயுளில் உன்னுடைய வய உன்னுடைய ஹயாத்தில் என்னுடைய குர்ஆனை முழுமையாக புரிந்து படித்தாயா என்று கேள்வி வரும் பொழுது அது இல்லை என்று சொல்லும் பொழுது என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது நம்மிடம் இருக்கின்றதா அந்த காரணம் நம்மிடம் இருக்கின்றதா அந்த பதில் அந்த கேள்விக்கு பதில் இருக்கின்றதா என்று நாம் சிந்தித்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் குர்ஆனை ஓதும் பொழுது சிந்தித்து அதில் சொல்லக்கூடிய விஷயத்தை உள்வாங்கி நாம் செய்ய வேண்டும் அல்லாஹு தாலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவருக்கும் குர்ஆனை ஓதும் பொழுது அதனுடைய அர்த்தத்தையும் அதனுடைய விளக்கத்தையும் புரிந்து அதனுடைய பொருளை நம்முடைய வாழ்க்கையில் உள்வாங்கி நம்முடைய ஹயாத்தையும் நம்முடைய வாழ்க்கையும் சீர்படுத்தக்கூடிய தோஃபிக்கையும் பாக்கியத்தையும் எல்லாம் நமக்கு கொடுத்தருள்வானாக ஆமீன் வாஹர்தாவானா அனில் আলহামদুলিল্লাহ রবিল